வீட்டுச் சூழலில் குழந்தைகளுக்கு அதிகம் கெடுப்படுது ஆனந்தமா ஆதங்கமா பட்டிமன்றத்தை பார்க்கலாமா இது முழுக்க முழுக்க நகைச்சுவை பட்டிமன்றம் யார் மனதையும் புண்படுத்த மாட்டோம் நான் வீட்டில் வீடியோ கேம் ஆடும்போது ஆனந்தமா இருக்கோம் அதே சமயத்துல என் அம்மா கணக்கு பயிற்சியை முடிச்சியான்னு கேட்கும் போது ஆதகமா இருக்கோம் சரி சரி இவங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம் முதல்ல ஆதிக்க இருந்து சென்னனி வராங்க பேசுறதுக்கு வாங்க சென்னனி அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே எனக்கு ஒரு பாட்டு தோணுது என்ன நீங்க பேச சொன்னா என்ன நானும் பேசுறது சொந்த கதை சொக கதை கூட நிற்கிறது ஏ சோக கதையை கேளு தற்குலமே தற்குலமே சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் நடுவர் அவர்களே அது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாதம் சாம்பார் சப்பாத்தின்னு மாற்றி மாற்றி ஒரே போர் காலையில் அம்மா இட்லி பண்ணுவாங்க அது கெட்டிமாவில் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ராத்திரி அம்மா தோசை செய்வாங்க மத்தியானம் சாம்பார் பண்ணுவாங்களா அதில் தக்காளி வெங்காயம் தாளித்து ராத்திரி சப்பாத்திக்கு தொத்துக்கு தாலுன்னு செய்வாங்க நான் என்னத்தான் சொல்லலை தினகரன் அவர்களே தினமும் ஒரு பீட்சா பர்கர் வரிட்டோன்னா கிடைச்சோம் எவ்வளோ நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பாடு விஷயத்து ரொம்ப போர் நடுவர்களே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையாக பேசுவீங்க ஜனனி இப்போ ஆனந்த மலையிலிருந்து துஷார வராங்க பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே எங்களுக்கு மூணு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு புரியல எங்களெல்லாம் தண்ணியில் காட்டில் போய் விடணும் பீஸாவா வரிட்டோம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா குண்டு தான் ஆகலாம் இதில் எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்லை ஆனா பாருங்க அம்மா ஆசையா கொடுக்குறாங்கல்ல பால் அதுல கால்சியம் இருக்கு பருப்புல புரோட்டீன் இருக்கு கீழேல அயன் இருக்கு சாதத்துல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறாங்களே அதுல அன்பும் ஆசையும் நிறைய இருக்கு நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட இந்திய உணவை அளவை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சா இங்கேயே இப்படி பேசுகிறாங்க எனக்கு சாப்பாட்டு விஷயத்த வீட்டில் கொடுக்குற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அழகாக பேசினீங்க துஷாரா துஷாரோட ஜனனியும் உணவை பத்தி பேசினாங்க இப்போ ஹரிக்க வராங்க ஆதிகமனிலிருந்து பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே நான் எப்போ போட்டுக்க போற ட்ரெஸ்ஸை பத்தி பேச போறேன் எப்போ பார்த்தாலும் தமிழ் ஸ்கூலா கோவிலா பாவர சட்டையை போட்டுக்கோ பாட்டு கிளாஸா பாவர சட்டையை போட்டுக்கோ இப்படி என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் தான் இந்த ஏண்டிய தக்குறாங்களோ எனக்கு தெரியல போட்டா ஒரே இடியா குத்தும் எப்படப்பா அவுத்துட்டு ஜீன்ஸ் போட்டுக்கலாம்னு தோணும் வளையல் செயின் பாவாடை சட்டை ஒரே இடியா கசகசான்னு இருக்கும் இந்த ஊரோக்குள்ள உங்களுக்கே தெரியும் பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு அது மேலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம தமிழ் ஸ்கூல் வருவோம் பாருங்க எங்களை பார்த்தா எங்களுக்கே காமெடியா இருக்கும் அது இவங்க மூவாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவுக்கு போய் பாவாடை சட்டை சுடிதார் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஆனா இங்க ஹாலோவீனுக்கு காஸ்டியூம் வாங்கிக்கோ நீங்க கேட்டா வீண் செலவுன்னு சொல்லுவாங்க ஒரே ஹலோவின் காஸ்டியூம் எத்தனை தடவை போடுறது எந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் புரியுது புரியுது இப்போ ஆனந்த மணிலிருந்து ஜெசிகா வராங்க பேசிட்டு வாங்க ஜெசிகா அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே எனக்கு ஒரு பாட்டு தோணுது செந்தமிழ்நாட்டு தமிழ்நாச்சியே பாவாட கத்த தயங்குறியே சரி பாரத்ல ஆறு நாள் ஜீன்ஸ் டிஷர்ட் தானே போடுறீங்க அழகா தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு நாள் பாவாடை சட்டை கட்டினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்க பி ரோமன் என் ரோம் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஊரோட ஒத்துவா ஊரோட வாழ கத்துக்கணும் பாட்டு கிளாஸுக்கு கோயிலுக்கு தமிழ் பள்ளிக்கு எல்லாம் நம்மளோட எல்லாம் போகணும் நம்மளோட கலாச்சாரத்தை நாம தானே பாதுகாக்கணும் பாவாடை சட்டை ஜிமிக்கி தோடு எல்லாம் போட்டா அம்மா கண்ணில் ஒரு ஆனந்தம் வருமே அது எந்த ஜீன்ஸ் போட்டாலும் வராது அதனால எனக்கு இந்திய உடை போடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடுவர் அவர்களே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையாக பேசுகிறீங்க இப்போ ஆதங்க மண்ணிலிருந்து பாலதித்யா வராங்க பேசுறதுக்கு நடுவர் எனக்கு நிறைய வகுப்பா போகணுமே அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாட்டு class dance class piano class குமான கராட்டே அது இதுன்னு அனுப்புறாங்க பல்ல பள்ளிக்கூட ஹோம்ஒர்க்ல ஏன் நிறைய பண்ணுறாங்க என்ன கேம்ஸ் விளையாடக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்றாங்க சரி சனிக்கிழமை ஆசையா டிவி பார்க்கணும் ஆனா வந்தா பேஸ்கெட் பால் ஸ்விம்மிங் அது இதுன்னு கூட்டிட்டு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு ஓய்வு இல்லைன்னா பாருங்களேன் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறோம் இவ்வளோ சின்ன வயசுல எவ்வளோ நிறைய பொறுப்புகள் இருக்குன்னா பாருங்களேன் ஒவ்வொரு வகுப்புகள் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கேட்க மாட்டாங்க அவங்க பண்ண ஆசைப்பட்டது எல்லாம் எங்களுக்கு பண்ண வைக்கிறாங்களோன்னு தோணுது என்னத்தான் சொல்றது ஒரு ஆளா எவ்வளவு தானு சமாளிக்கிறது சொல்லுங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி நல்லா பேசுவீங்க இப்போ ஆனந்த இருந்து அர்ஜுன் வராங்க பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பள்ளிய பத்தி கிண்டல் எவ்வளவு அழகா தமிழ்ல பேசி மேடல கைத்தட்டல் வாங்கிறீங்களே அது எப்படி தமிழ் பள்ளி போகிறதுனால தானே என்னோட தாத்தா பாட்டி இந்தியாவிலிருந்து வந்திருந்தாங்க நடுவர் அவர்களே நான் சொல்ற திருக்குறள்கள் தமிழ் கதைகள் பாடுற தமிழ் பாட்டுகள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி தான் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா சொந்தக்காரங்க கிட்டேயும் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க என் பேரை தமிழில் பேசுகிறாங்க தமிழில் திருக்குறள் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க இப்போ கூட பாருங்க நான் பேசுகிற இந்த பட்டிமன்ற பேச்சை அவங்க கிட்ட சொல்லி காட்டிட்டு தான் வந்தேன் நிறைய வகுப்புகள் போகிறத பற்றி அவர் ஆதித்யா பேசினார் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய வகுப்புகள் போகிறது எல்லாம் நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம் அதுவும் சின்ன வயசுல நிறைய நமக்கு நிறைய கிராஃபிக்கள் இருக்கும்ல அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டா நமக்கு தானே நல்லது இது அவங்களுக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கும் நடுவர் அவர்களே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையாக பேசுனீங்க இப்போ சுதர்ஷன் அவராங்க பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னதான் இங்க எல்லாரும் சொன்னாலும் இந்த அம்மா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நடுவரே எப்ப பார்த்தாலும் இது சொல்லாத அது பேசாத இது சாப்பிட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சஹானா பாரு நல்ல பாட்டு பாடுறா காவியா பாரு சயின்ஸ் ஒலிம்பியாளுக்கு போறா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க என்னோட அணியினர் சொன்ன மாதிரி சாப்பாடு போடுற ட்ரெஸ்ஸஸ் போகிற கிளாஸஸ்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுதான் எங்களோட ஆசை அப்படி இல்லைன்னு தான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையாக பேசுனீங்க சுதர்ஷனா இப்போ சஹானா வராங்க பேசுறதுக்கு அனைவருக்கும் வணக்கம் நடுவர் இவங்க எல்லாரும் மேடையில பேச வாய்ப்பு கொடுத்தா கல்லாமல் பள்ளியை கிண்டல் பண்றாங்க பேச சொல்லி கொடுத்த அம்மாவை கிண்டல் பண்றாங்க என்னத்த சொல்றது நம்ம திறமையாக இருந்தா பார்த்து முதல்ல பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவது நம்மளோட பெற்றோர்கள் தான் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் வெற்றி அடையணும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம பெற்றோர்கள் கொண்டு கண்ணியாக பேசுவாங்க ஆனால் மத்தவங்க நம்மளுக்கு விடவே மாட்டாங்க இங்க பல மக்கள் மருத்துவம் பொறியல் படிச்சுட்டு வேலைக்கு போகாம குழந்தைகளுக்காக வீட்டிலே இருக்காங்க தன்னோட கரியரை குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறாங்க அதே சமயம் வேலைக்கு போகும் மக்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைகள் விட நேரம் செலவிச்சுட்டு அப்புறமா வேலை செய்யறாங்க இந்த பல மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம் நடுவடவர்களே ஆனால் இப்படி நேரில் அது வந்து குறை பேசாமல் இருக்கலாம் இல்லையா நான் ஒரே ஒரு பாடலில் முடிச்சிடுவேன் அம்மா என் ஆதுங்க மண்ணிலிருந்து உணவு உடை அம்மா அப்பா நடத்துறதுல நிறைய ஆதுங்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க மறைக்க மொழியில அதுல உண்மை இருக்கிறது பெற்றோர்களே தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசாதீங்க எல்லா குழந்தைகளிடம் தனித்திறமை இருக்கிறது அதை கண்டுபிடித்து ஊக்கப்படுத்துங்க ஆனந்த மண்ணிலிருந்து அம்மா அப்பா தர அன்பு அக்கறை தியாகம் பற்றி பேசினாங்க அதுலயும் உண்மை இருக்கிறது உலகத்துல குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம் பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை சிறு வயதிலிருந்து பெற்றோர்களால் தான் தர முடியும் உதவும் கலன்கள் போன்ற அமைப்புகளில் அன்புக்கு ஏங்கும் குழந்தைகளை பார்க்கும் போது நாம் இருக்கு வீடு உடைக்கு உடை பசித்து மோது உணவு எல்லாம் தர நாம் பெற்றோர்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பு தருது வீட்டு சூழல் ஆனந்தமே என்று தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்